மனிதன் உலகத்தில் உருவாகுவது முடியாத கருமம் அந்த தாய் தந்தை இஸ்லாத்தினுடைய பார்வையில் ஹலாலான தாய் தந்தையாக இருக்கவும் முடியும் தலையங்கத்தில் உற்றார் உறவினர்களை உற்றார் உறவினர்களை நாங்கள் எப்படி சேர்ந்து வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய தலையங்கத்தில் குரான் பேசியிருப்பது போன்று வேறொரு தலையங்கத்தில் கதைத்திருக்குமோ என்று என்பது சந்தேகத்துக்குரியதாகத்தான் இருக்கிறது குடும்ப உறவுகளை சேர்ந்து வாழ்வது இஸ்லாத்துக்கு முன்னால் இருந்தே உலகத்தில் இருந்த ஒரு நட்பண்பு ஒரு நல்ல குணம் இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலத்தில் தொழுகை கடமையாக்கப்படுவதற்கு முன்னால் ஜக்காத்து வெளியாக்கப்படுவதற்கு முன்னால் வட்டி ஹராமாக்கப்படுவதற்கு முன்னால் இருந்தே சல்லல்லாஹு அடைவு செல்லம் உம்மத்துக்கு ஏறி வந்த உம்மத்துக்கு சொல்லி வந்த ஒரு உன்னதமான ஒரு அமல்தான் குடல்வாய் ஜனங்களை சேர்ந்து வாழ்வது குடல்வாய் ஜனங்களை மதித்து வாழ்வது அவர்கள் துண்டித்தாலும் நாங்கள் சேர்ந்து வாழுவோம் என்று சொல்லக்கூடிய ஒரு கடைப்பாட்டை இஸ்லாம் எங்களுக்கு மிக அழகாக அறிமுகப்படுத்தியிருக்கிறது இதைத்தான் அன்புக்குரிய சகோதரர்களே சிலத்துர் ரஹ்மன் என்ற தலையங்கத்தில் பல கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கிறது பல குரானுடைய திருவசனங்கள் வந்திருக்கிறது அதனுடைய சிறப்புகள் அதனுடைய தன்மைகள் இவைகளை பற்றியெல்லாம் குரானும் ஹதீசும் மிகவும் அழகாக கதைத்திருக்கிறது குடும்பங்களை துண்டித்து வாழக்கூடியவர்கள் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் எப்படிப்பட்ட நிலைமைகளை சந்திக்க வேண்டி ஏற்படும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய வேதனைகள் சோதனைகள் எப்படிப்பட்டது என்பதை பற்றியெல்லாம் சொன்னது போன்று குடும்பத்தை சேர்ந்து வாழ்வதென்றால் என்ன என்பதையும் இஸ்லாம் மிக தெளிவாக அழகாக எங்களுக்கு வரையத்து படமிட்டு காட்டியிருக்கிறது அந்த அடிப்படையில் அன்புக்குரிய சகோதரர்களே ஹதரத் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் நபி பட்டத்தை எடுத்துக்கொண்டு முதல் முதலாக செய்தனா ஜிபிரில் அலஹி சலாத் வசலாம் அவர்களை சந்திக்கிறார்கள் எங்கள் அனைவருக்கும் தெரியும் வைத்து அங்கே வைத்து என்று சொல்லக்கூடிய சூரா ஐந்து ஆயத்துகள் அங்கே இறங்குகிறது இந்த சந்தர்ப்பத்தில் அலை அலிசல்லம் பயந்து நடுங்கியவராக தன்னுடைய மனைவி ஹதீஜாவிடம் வந்து என்னை போத்துங்கள் என்னை போத்துங்கள் ஜம்மி ரூணி ஜம்மி ரூணி என்று சொல்லி தார்கள் ஹதீஜா ரதி அல்லாஹு தாலான் தன்னுடைய அன்பு கணவரை அரவணைத்தார்கள் போற்றிவிட்டார்கள் நடந்தவைகளை கேட்டார்கள் நடந்தவைகள் அனைத்தையும் சொன்னார்கள் நான் பயந்து விட்டேன் எனக்கு பயமாக இருக்கிறது நான் நடுங்குகிறேன் என்று சொல்லி ஹசரத் ரசூலுல்லாஹி சல்லாஹு செல்லம் தன்னுடைய கஷ்டத்தை முன்வைத்த சந்தர்ப்பத்தில் ஹசரத் ஹதீஜா ரவி அல்லாஹு தாலான்ஹா ஹசரத் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலி செல்லம் அவர்களை பார்த்து என்ன தெரியுமா சொன்னால் என்ன சொன்னார்கள் சொன்னார்கள் அப்படியல்ல நீங்கள் பயப்பட வேண்டாம் அபதா ஒரு நாளும் உங்களுடைய அல்லாஹ் உங்களை வீணாக்க மாட்டான் உங்களுடைய அல்லாஹ் உங்களை இழிவுபடுத்த மாட்டான் ஏன் மாட்டான் என்று சொன்னால் முதலாவது சொன்னார்கள் ரகம் நீங்கள் குடல்வாய் ஜனங்களை சேர்ந்து வாழ்கிறீர்கள் இஸ்லாத்துக்கு முன்னிருந்தே சல்லல்லாஹு அலைவசல்லமுடைய வாழ்க்கையில் இருந்த ஒரு நல்ல பண்புதான் அந்த பண்பை பற்றி ஹதீஜா அல்லாஹு தலான்ஹா சாட்சி சொல்லுகிறாள் இமா புகாரி ரஹமத்துல்லாஹி அலஹி கிதாபுல் வஹீல இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள் ஹதீஜா அல்லாஹு தலான்ஹா சொன்னார்கள் ஓ அல்லாஹ் உங்களை ஒரு போதும் வீணாக்க மாட்டான் ஏன் காரணம் என்றால் இன்னக்கல தசிலுர் ரஹம் நீங்கள் குடல்வாய் ஜனங்களை சேர்ந்து வாழ்கிறீர்கள் கல்ல கஷ்டத்தில் உள்ள மக்களுக்கு உதவி செய்கிறீர்கள் அன்புக்குரிய சகோதரர்களே தொழுகை இல்லாத காலம் நோம்பில்லாத காலம் ஜகாத் இல்லாத காலம் குடும்பத்தை சேர்ந்து வாழ்வார்கள் குடும்ப உறவுகளை செல்லல்லாக செல்ல மதித்தார்கள் அதுல ஒன்றுதான் இன்ன ஒன்றையும் இமா முஸ்லீம் ரஹமத்துல்லாஹி அலை ரிவாய்த்து செய்கிறார்கள் குரான் ஒரு ஆயத்திறங்குகிறது ஆரம்ப கட்டத்தில் இஸ்லாத்தினுடைய ஆரம்ப பகுதியில் தாவத்து செய்ய வேண்டும் பிறரை அல்லாவின் பக்கமாக அழைக்க வேண்டும் பிறரை நரகத்தை விட்டும் பாதுகாக்க வேண்டும் என்பதை பற்றி குரான் பேசும் பொழுது குரான் முதலாவதாக சொல்லுகிறது ஓ அம்புசக்கும் உங்களை நீங்கள் நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய குடும்பத்தை இமீடியட் ஃபேமிலி உங்களுடைய அடுத்திருக்கக்கூடிய உங்களுடைய செலவுக்குட்பட்டவர்கள் உங்களுடைய நகப்பாவுக்குட்பட்டவர்கள் உங்களுடைய மனைவி உங்களுடைய குழந்தைகள் இவர்களையும் நரகத்திற்கு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அடுத்ததாக குரான் சொல்லுகிறது நபியே நாயகமே உங்களுடைய மிச்சம் கிட்ட இருக்கக்கூடிய ரிலேஷன்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய உறவுகளுக்கு உங்களுடைய தாய் வழி சகோதரர் தாய் வழி சொந்தம் தந்தை வழி சொந்தம் வாப்பாவின் ஊடாக ஊடாக சொந்தமானவர்கள் இவர்களுக்கு நீங்கள் நசிகத்து செய்யுங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள் என்று சொல்லக்கூடிய ஆயத்து இறங்கிய சந்தர்ப்பத்தில் சல்லல்லாஹு அலைவ செல்லம் ஹதரத் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹுடைய குடும்பத்தை அழைத்தார்கள் யாபனி அப்தம் யாபனி யா பனி முர்ரா யா பனி ஹிஷாம் அன்கிது அன்புசக்கும் மினன் நார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அப்துல் ஷம்ஸ் கோத்திரத்தை பார்த்து சொன்னார்கள் பனி காபை பார்த்து சொன்னார்கள் பனி முர்ராவை பார்த்து சொன்னார்கள் உங்களை நீங்கள் நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் فإني لا أملك لكم من النار شيء من الله شيئا நான் அல்லாவின் புறத்திலிருந்து உங்களுக்கு எதையும் சொந்தமாக்கிக் கொள்ள மாட்டேன் நரகத்தை விட்டு உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதை சொல்லிவிட்டு ஒரு அழகான கருத்தை சொன்னார்கள் அண்ணலக்கும் ரஹ்மன் அண்ணலக்கும் ரஹ்மன் எனக்கும் உங்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒன்று என்ன தெரியுமா ரஹ்மன் என்று சொல்லக்கூடிய அந்த சொந்த உறவு இருக்கிறது அந்த சொந்த உறவு இருக்கிறது நீங்கள் என்னுடைய தகப்பன் வழி சொந்தக்காரர்கள் தாய் வழி சொந்தக்காரர்கள் அண்ணலி அண்ணலக்கும் ரஹ்மன் எனக்கும் உங்களுக்கும் இடையில் ஒரு உறவு இருக்கிறது நான் விரும்புகிறேன் அந்த உறவு நலைந்து விடாமல் அதை நடைத்து காய்ந்து விடாமல் நடைத்துக் கொள்வதற்கு சொந்தம் என்று சொல்லக்கூடியது தமிழிலே சொல்லுவார்கள் பாராட்டப்படாத சொந்தம் சொந்தமில்லை என்பதாக எந்த சொந்தத்தை நாங்கள் பாராட்டவில்லையோ இது என்னுடைய சொந்தம் இதனுடைய மாமா இதனுடைய மாமி இதற்கு சொந்தக்காரர்கள் என்னுடைய தாய் வழி சொந்தக்காரர் தந்தை வழி சொந்தக்காரர் என்று சொல்லி யாருடைய சொந்தத்தை நாங்கள் பாராட்டவில்லையோ எந்த சொந்தம் காய்ந்து விடுமோ அந்த சொந்தம் இல்லாமல் போய்விடும் சொன்னார்கள் சொல்லம் இஸ்லாத்தினுடைய ஆரம்ப பகுதி இஸ்லாத்தினுடைய ஆரம்ப தாவா இது இஸ்லாம் சொல்லி தந்த ஆரம்ப அழைப்பு அந்நலக்கும் ரஹ்மன் எனக்கு உங்களுக்கு விளைவிக்கக்கூடிய ஒரு ரஹ்ம் இருக்கிறது உறவு இருக்கிறது அது காய்ந்து விடாமல் அதை நான் அழைத்துக் கொண்டே இருப்பேன் என்று சொன்னார்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சொந்தத்தை பாராட்டுவோம் சொந்தத்தை சொந்தம் கொண்டாடுவோம் சொந்தத்தை பற்றி பேசுவோம் குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்துவோம் இவர்கள் யார் என்று சொன்னால் என்னுடைய தாய் வழி சொந்தக்காரர்கள் இவர்கள் யார் என்று சொன்னால் என்னுடைய தகப்பன் வழி சொந்தக்காரர்கள் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த உறவுகள் பேணப்பட வேண்டும் எந்த அளவுக்கு என்று சொன்னால் இமாம் நவீ ரஹத்துல்லாஹி அலஹி ரியாவு சாலிஹீன்ல ஒரு ஹரீசர் ரிவாய்ச்சி செய்றாங்க இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலத்தில் ஒரு மனிதர் மக்காவுக்கு வந்தார் அம்ருபு அபஷா என்பதாக அம்ரபின் அபஷா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் சஹாபி மதீனாவுக்கு மக்காவுக்கு வருகிறார் இன்னும் சல்லல்லாஹு அலை செல்லம் தன்னை அறிமுகப்படுத்தவில்லை நபி என்பதாக இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் பேசிக் கொள்றாங்க அந்த கட்டத்தில் வந்தவர்கள் ஒருவர் தான் அம்ருபின் அபசா அவர் வந்து மக்காவுக்கு வந்து தஹலால நபிய சல்லாஹு அலைவு செல்லம் அவ்வளின் நுபுவார் இமா நோவி சொல்லுகிறார்கள் நுபுவத்தினுடைய ஆரம்ப கட்டத்தில் நுபுவத்தினுடைய ஆரம்ப பகுதியில் நரிசல்லாஹு அலேசனுடைய சபையில் நுழைந்தார்கள் கேட்டார்கள் மா அந்த நீங்க யாரு வாப்பா நதியை பார்த்து கேட்டார்கள் சரதாரை ஆரனை பார்த்து கேட்டார்கள் நீங்கள் யார் என்பதாக சொன்னதான நபியுன் நான் ஒரு நபி வமன் நபி நபி என்றால் என்ன நபி என்றால் என்ன அருசலனி அல்லாஹு தாலா என்னை அல்லாஹ் அவனுடைய தூதுவராக உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறான் நான் அவனுடைய ஒரு தூதுவராக வந்திருக்கிறேன் என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் அம்ருபின் அபசா கேட்டார் அல்லாஹ் உங்களை எதை கொண்டு அனுப்பியிருக்கிறார் எந்த செய்தி உங்கள்கிட்ட இருக்கிறது எந்த செய்தியை நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீர்கள் உங்களோட மெசேஜ் என்ன எதை நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு தந்தான் என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் முதல் முதலாக ஆரம்ப வார்த்தையாக சல்லல்லாஹு அலைவ செல்லம் அவருக்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா தௌஹீதுக்கு விடவும் உட்படுத்தினார்கள் தௌஹீதுக்கு முன்ன சொன்னார்கள் அரசலனி அல்லாஹு விசிலத்தில் ரகம் அல்லாஹ் குடல்வாய் ஜனங்களை சேர்ந்து வாழ வேண்டும் என்ற மெசேஜ் செய்தியை தந்தெண்ணை அல்லா அனுப்பியிருக்கிறான் அஸ்லாம் சிலை வணக்கம் கூடாது அந்த செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன் இந்த உலகத்தில் சிறை அதாவது சிரம் சாய்ப்பதாக இருந்தால் தலை குனிவதாக இருந்தால் வணங்குவதாக இருந்தால் அல்லாஹ் ஒருவனை மாத்திரம்தான் வணங்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லி அன்புக்குரிய சகோதரர்களே பெரியார்களே அந்த அம்ரு அபசாவுக்கு சல்லல்லாஹு அலைவர் செல்லம் தன்னுடைய ஆரம்ப தாவாவை முன்வைக்கிறார்கள் நாங்கள் யோசிக்க வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே எங்களுடைய வாழ்க்கையில் குடும்பங்களை சேர்ந்து வாழ்வது குடும்ப உறவுகளை மதிப்பது எந்த அளவுக்கு இருக்கிறது எந்த அளவுக்கு இருக்கிறது அன்புக்குரிய சகோதரர்களே சொன்னாங்க சல்லல்லாஹு அலை செல்லம் சில்வன் கதாக் உன்னுடைய குடும்பம் உன்னை துண்டித்துத்தான் வாழ்ந்தாலும் நீ அவர்களை சேர்ந்து தான் வாழ வேண்டும் அவர்கள் துண்டிக்கிறார்களே அதற்காக வேண்டி நான் துண்டிக்கிறேன் என்று சொல்வதற்கு இஸ்லாம் அனுமதி கொடுக்கவில்லை அவர்கள் என்னை புறக்கணித்தாலும் அவர்களை என்னை இழிவுபடுத்தினாலும் அவர்களை என்னை துண்டித்தாலும் அவர்களுடைய வீட்டு நிகழ்வுகளுக்கு என்னை அழைக்காவிட்டாலும் அவர்களை நான் சேர்ந்து வாழுவேன் ஏன் என்று சொன்னால் சேர்ந்து வாழும்படியாக சொன்னது அல்லாஹ் குரானில் அல்லாஹ் சுபானு அல்பாப் புத்திசாலிகளை பற்றி பேசுகிறான் புத்திசாலிகள் அறிவாளிகள் திங்க் டேங்க்ஸ் என்று நாங்கள் சொல்லுவோமே அப்படிப்பட்ட புத்திசாலிகளை பற்றி குரானில் நல்லா பேசுகிறார் குரான் சொல்லுகிறது உலுல் அல்பாப் உலுல் அபுசார் என்பதாக பல வகையான வார்த்தை பிரயோகங்களை குரான் பாவித்திருக்கிறது ஆனால் அவைகளை பாவித்த குரான் அதற்கு வரைவிலக்கெடுவும் சொல்லி இருக்கிறது ஒன்று சொல்லுகிறது இன்னபி அல்பாப் புத்திசாலிகள் அகப்பார்வையுடையவர்கள் விவேகிகள் சிந்தனையாளர்கள் என்று சொல்லி எல்லாம் அதற்கு அதற்கு அர்த்தம் சொல்லலாம் அப்படிப்பட்டவர்கள் யார் அப்படிப்பட்டவர்கள் யார் அல்லா சொல்லுகிறான் அவங்க யாரு தெரியுமா الذين يذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم ويتفكرون في خلق السماوات والأرض ربنا ما خلقت هذا باطلا سبحانك فقنا عذاب النار படுத்த படுக்கையிலும் இருந்த இருப்பிலும் நடந்த நடையிலும் அல்லாஹுவை யாரெல்லாம் விக்கிர செய்கிறார்களோ அவர்கள் தான் புத்திசாலிகள் அவர்கள் தான் அறிவாளிகள் அவர்களுக்குத்தான் அல்லாஹ் அவர்களுத்தான் விவேகிகள் என்று சொல்லக்கூடிய கருத்தை குரான் மிக தெளிவாக சொல்லுகிறது அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய சிக்கரை மறக்காதீர்கள் அல்லாஹுடைய சிக்கரை மறந்து விடாதீர்கள் அல்லாஹுவை ஞாபகப்படுத்திக் கொண்டே இருப்போம் பள்ளியுள்ளுக்கு வரும்பொழுதும் அல்லாஹுவை ஞாபகப்படுத்துவோம் பள்ளியை விட்டு வெளியே போகும்பொழுதும் அல்லாஹுவை ஞாபகப்படுத்துவோம் தூக்கத்திலிருந்து எழுந்து விட்டோம் வாய் கழுகவில்லை பிரஷ் பண்ணவில்லை மஷ்ரூமுக்கு போகவில்லை ஒது செய்யவில்லை எழுப்பி இருக்கிறோம் தூக்கத்திலிருந்து முதல் முதலாக வாழ்க்கையில் அன்றைய நாளை ஆரம்பிப்பது கூட சிக்கரை கொண்டுதான் அது என்னை மௌத்தாக்கிய அல்லாஹ் அப்படியே நிரந்தரமான மௌத்தில் என்னை ஆக்கி விடாமல் என்னை மீண்டும் வெளிப்பாட்டினாலே அவனுக்கே எல்லா புகழும் எத்தனையோ பேர் இரவு தூங்கினார்கள் அவருடைய தூக்கம் நீடித்து விட்டது அவர்களுக்கு விழிப்பு வரவில்லை அவருடைய குழந்தைகளை கடைசியாக தூங்கும் பார்த்தார்கள் விழிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை மண்ணறைக்குள்ள போய் கபருல வைக்கப்பட்டதுக்கு பிறகு கபருக்கு மேலே மண் மூடப்பட்டு விட்டது அதற்கு பிறகு திறந்து கண் திறந்து பார்த்தால் அங்கே இருப்பது மூடு பலகைகள் மாத்திரம்தான் முதல் முதலாக அல்லாஹுடைய சிக்கர் அல்ஹம்துல்லாஹி அல்லதி அஹ்யானி பாதமா அமாத்தனி வ நுசூர் இரண்டாவது குர்ஆன்ல சொல்லுகிறான் சூரத்து ராஜில் அல்லாஹ் சொல்லுகிறான் புத்திசாலிகள் யார் أفمن يعلم أن ما أنزل إليك من ربك الحق كمن هو أعمى إنما يتذكر أولو الألباب إنما يتذكر أولو الألباب புத்திசாலிகளை பற்றி சொல்லுகிறான் அந்த புத்திசாலிகளுடைய கொள்கை எப்படி இருக்கும் அவர்கள் யார் الذين يوفون بعهد الله ولا ينقضون الميثاق வல்லவீன யசிலூனமா அமர் அல்லாஹு ஐயூசல் அவர்கள் யார் தெரியுமா எந்த உறவை எந்த சொந்தத்தை அல்லாஹ் சேர்ந்து வாழும்படியாக சொன்னானோ அவைகளை அவர்களை அவர்கள் சேர்ந்து வாழுவார்கள் அவர்கள் தான் புத்திசாலிகள் நாங்கள் புத்திசாலிகளாக இருந்தால் அல்லாஹ் சொல்லக்கூடிய அறிவாளிகளாக இருப்போம் என்றிருந்தால் அன்புக்குரிய சகோதரர்களே குடல்வாய் ஜனங்களை குடும்பத்தை நாங்கள் சேர்ந்து வாழ வேண்டும் துண்டிப்பதற்கு இஸ்லாம் எந்த இடத்திலும் அனுமதி கொடுக்கவில்லை அவர்கள் மாற்று மதத்தை சார்ந்த சகோதரர்களாக இருந்தாலும் சரி மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் பிரச்சனை இல்லை அவர்களுடைய இஸ்லாத்துக்கு நீங்கள் பொறுப்பில்லை அவருடைய குபுருக்கு நீங்கள் பொறுப்பில்லை ஆனால் அவர்களுக்கு உங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய உறவுக்கும் பந்தத்துக்கும் சொந்தத்துக்கும் நீங்களும் நானும் பொறுப்புதாரிகள் என்பதை மறந்து விடாதீர்கள் நான் முஸ்லிமாக இருப்பது என்னுடைய கட்சித்தனம் அல்ல நான் முஸ்லிமாக இருப்பது என்னுடைய கட்சித்தனம் அல்ல அவர்கள் மாற்று மதத்தில் வாழ்வது அவர்களுடைய இஷ்டப்பிரகாரம் அல்ல அல்லாஹுடைய நாட்டத்தின் பிரகாரம் அல்லாஹுடைய அல்லாஹுடைய என்ன நாட்டத்தின் பிரகாரம் ஒருவர் மாற்று மதத்தில் வாழ்கிறாரா அவனுடைய விருப்பத்தில் வாழவில்லை அல்லாஹுடைய நாட்டத்தில் வாழுகிறார் அல்லாஹுடைய விருப்பத்தில் வாழ்கிறார் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே மாற்று மதத்தை சார்ந்த ஒருவராக இருந்தாலும் அவருடைய அவர் எந்த மதத்தில் வாழ்கிறாரோ அதற்கு நாங்கள் பொறுப்பில்லை ஆனால் அவருக்கு எனக்கு விடையளிக்கக்கூடிய இருக்கக்கூடிய சொந்தம் இருக்கிறதே வந்த உறவு இருக்கிறதே சொந்த உறவு இருக்கிறதே அதை மதிப்பது அதை சேர்ந்து வாழுவது அதை நாங்கள் பாராட்டுவது எங்களுடைய கடமை என்பதை மறந்து விடாதீர்கள் அல்லாஹ் குரானில் சமிக்கிறார்கள் அல்லாஹ் ஆனத்து செய்யாதவன் அல்லாஹ் சவிப்பதை விரும்பாதவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லானத்து செய்ய மாட்டார்கள் ஆனாலும் குர்ஆனில் சில பாவங்களுக்கு அல்லாஹ் லானத்து செய்திருக்கிறான் சில பாவங்களுக்குரியவர்களுக்கு அல்லாஹ் லானத்து செய்திருக்கிறான் அதுல ஒன்று தான் அல்லாஹ் உலமாக்களை சபிக்கிறான் அல்லாஹ் உலமாக்களை சபிக்கிறான் إن الذين يكتمون ما أنزلناه من البينات والهدى من بعد ما بيناه للناس في الكتاب أولئك يلعنهم الله ويلعنهم اللاعنون உண்மையான தீனை உண்மையான வடிவத்தில் யார் உம்மத்துக்கு சொல்லாமல் அதை மறைக்கிறார்களோ அதை மறைக்கிறார்களோ அவர்களுக்கு லானத்துண்டாகட்டும் அல்லாஹ் மன்னிப்பானாக கித்துமானுல் இல்ம் இல்மை மறைப்பது இல்மை மறைப்பது வகையினுடைய கல்வியை மக்களுக்கு சொல்லாமல் மறைப்பது இது லானத்துக்குரிய உண்டு லானத்து செய்யப்பட்ட ஒரு பாவம் அல்லாஹ் நம் அனைவரையும் மன்னிப்பானாக இன்னும் ஒரு பாவத்தையும் அல்லா இட்டிருக்கிறான் குரான் ரெண்டு இடத்தில் லானத்து செய்கிறான் அல்லா மன்னிப்பானாக குடும்பங்களை துண்டித்து வாழக்கூடியவர்கள் சொந்தத்தை துண்டித்து வாழக்கூடியவர்கள் பந்தத்தை சுந்தித்து வாழக்கூடியவர்கள் இவர்களை பார்த்து குரான் பதுவா செய்திருக்கிறது குரான் சாலமிட்டிருக்கிறது குரான் சொல்லுகிறது சூரத்து ராதுடைய இருபத்தி ஐந்தாவது ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் வல்லதீன ينقضون عهد الله من بعد ميثاقه ويقطعون ما امر الله به ان يوصل ويقطعون ما امر الله به ان يوصل எந்த குடும்பத்தை சேர்ந்து வாழும்படியாக அல்லாஹ் எங்களுக்கு சொன்னானோ அதை யாரெல்லாம் துண்டித்து வாழுகிறார்களோ அந்த உறவை யாரெல்லாம் துண்டித்து வாழுகிறார்களோ உலாய்க்கலகுமுல்லா அவர்களின் மீது சாபம் உண்டாகட்டும் நானுக்கும் தம்பிக்கும் இடையில வழக்கு வாப்ப மகனுக்கு இடையில வழக்கு நானா தம்பி சண்டை பிடிக்கிறார்கள் காணிக்காக வேண்டி சொத்துக்காக வேண்டி அன்பு சகோதர சகோதரிகளே இந்த ஆயத்தை படியுங்கள் நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் நான் சொல்லுகிறேன் நீங்கள் ஹக்கில் இருக்கலாம் இது உங்களுடைய உடமையாக இருக்கலாம் இந்த காணிக்கு உண்மையான சொந்தக்காரர் நீங்களாகத்தான் இருக்கலாம் அப்படி இருந்தாலும் கூட விட்டு கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய உண்மையை இஸ்லாம் மிக தெளிவாக அழகாக சுட்டிக்காட்டியிருக்கிறது உலகிக்கலகும் உள்ளானா அவர்களுக்கு லானத்துண்டாகட்டும் அவர்களுக்கு சாபம் உண்டாகட்டும் நான் சகிக்கவில்லை நாங்கள் ஓடக்கூடிய குரான் எங்களை சகித்துக் கொண்டிருக்கிறது சூரத்து ராத்துடைய இருபத்தி ஐந்தாவது ஆயத்து சூர முகம்மதுடைய இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் ஹல் அசைத்தும் هل أسيتم إن توليتم أن تفسدوا بالأرض وتقطعوا أرحامكم أولئك الذين لعنهم الله فأصمهم وأعمى أبصارهم குடும்பங்களை துண்டித்து வாழக்கூடியவர்கள் உறவை துண்டிக்கக்கூடியவர்கள் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான் உலாய்க்கல்லதீன லானஹுமுல்லாஹ் அவர்கள் யார் தெரியுமா ஏற்கனவே அல்லாஹ்வுடைய சாபத்துக்குள்ளவர்கள் தான் இந்த இடத்தில் ஒரு கணம் நாங்கள் யோசித்து பார்ப்போம் நான் என்னுடைய குடும்பத்தை எப்படி சேர்ந்து வாழுகிறேன் என்னுடைய குடும்பத்துக்கு விளக்கிவிட உறவு எப்படி இருக்கிறது எனக்கு என்னுடைய உறவை நான் எப்படி மதிக்கிறேன் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறான் லானத்து மாத்திரமல்ல அல்லாஹ் அப்படிப்பட்டவர்களை செவிலர்களாக மாற்றி விடுவான் இந்த பாவத்தில் உள்ளவர்களுக்கு எவ்வளவு தான் நசிகத்து செய்தாலும் அந்த நசிகத்து காதுக்குள்ள போய் விடமாட்டார் ஏன் ஏற்கனவே அல்லாஹுடைய லானத்துக்குரியவர்கள் சோழகம் ஒன்று செவிடாக்கி விடுவான் இரண்டாவது கண்ணால கண்டுகொள்ள மாட்டாங்க அந்த பாவத்தை பாவமாக கண்டுகொள்ள மாட்டாங்க அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இந்த குரானை தான் நாங்கள் ஓதுகிறோம் இந்த குரான் தான் எங்களுடைய கைட் புக் இந்த குரான் தான் எங்களுடைய லைஃபுடைய கட்லாக் இதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வராத வரையில் இந்த உலகத்தில் எங்களுக்கு விமோசனம் கிடைக்க மாட்டாது எனவே அன்புக்குரிய இஸ்லாமியர்களே குரல் வாய் ஜனங்களுடைய விஷயத்தை பற்றி வந்திருக்கக்கூடிய ஹதீசுகளை படித்து பாருங்கள் ஒரு கணம் ரியாவு சாலையீனை திரட்டி அந்த ரியாவு சாலையீனுடைய நாற்பதாவது பாடம் அதுல அல்லா இமாம் நாவி ரஹத்துல்லாஹி சுமார் பல பல ஹதீஸ்களை கொண்டு வந்திருக்கிறாங்க குடும்பத்தை சேர்ந்து வாழுவது குடல்வாய் ஜனங்களை சேர்ந்து வாழ்வது எவ்வளவு முக்கியமானது என்று சொல்லக்கூடிய விடயத்தை சல்லல்லாஹு அலே செல்லம் வெறுமனே குடல்வாய் ஜனங்களை பற்றி மாத்திரம் பேசவில்லை சொந்தத்தை பற்றியும் பேசினார்கள் பந்தத்தை பற்றியும் பேசினார்கள் எங்களுக்கு பொன் தந்தவர்கள் அவர்களுக்கு நாங்கள் சொல்லுவோம் பந்தம் என்பதாக முசாஹரா ரெண்டு உறவு இருக்கிறது ஆரம்பத்தில் சொன்னேன் பிறந்த வகையில் சொந்தம் கல்யாணம் முடித்த வகையில் ஒரு பந்தம் இருக்கிறது இந்த பந்தத்தை நாங்கள் எப்படி சேர்ந்து வாழ வேண்டும் இந்த பந்தத்தை நாங்கள் எப்படி மதிக்க வேண்டும் இந்த பந்தத்தை நாங்கள் எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும் என்னுடைய மாமா என்னுடைய மருமகன் என்னுடைய மாமி என்னுடைய மருமகள் அன்புக்குரிய சகோதரர்களே நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் மனைவியை தலாக்கு சொல்லலாம் ஆனால் மனைவிக்கு தலாக்கு சொல்வதன் காரணமாக மாமிக்கு மருமகனுக்கு இடையில் உள்ள அந்த உறவு துண்டிக்கப்பட மாட்டாள் அந்த உறவு தியானத்திலேயும் இருக்கத்தான் செய்யும் அந்த உறவு நீடிக்கும் மனைவியை மாற்றிக் கொள்ளலாம் மாமியை மாற்ற முடியாது அந்த மாமி அது தியாமத்து வரைக்கும் மாமி மதரின் லோ சட்டத்தில் அவள் தாய் சட்டத்தில் அவள் தாய் அன்புக்குரிய இஸ்லாமியர்களே அன்பான சகோதரர்களே சொந்தத்தை பற்றியும் சல்லல்லாசலம் பேசியது போன்றே பந்தத்தை பற்றி பேசினார்கள் அதன் அபூதர் சொல்றாங்க சல்லல்லாஹோ அலைவ செல்லம் ஒரு நாள் இப்படி சொன்னார்கள் ஆச்சரியமாக சொன்னார்கள் சஹாபாக்கள் கூடியிருந்தார்கள் சஹாபாக்கள் வீட்டிருந்தார்கள் சல்லல்லாஹோ சில சந்தர்ப்பங்களில் பிற்காலத்தில் நடக்க இருக்கின்ற விடயங்களை பற்றி பேசினார்கள் அல்லாஹ் அறிவித்து கொடுத்தான் அதை வைத்து பேசினார்கள் சொன்னார்கள் சஹாபாக்களை பார்த்து இன்னக்கும் நாட்டை அல்லாஹ் அந்த மிசுரை பாதுகாப்பானாக அந்த மிசுர் அல்லா இஸ்லாத்திய இஸ்லாத்தை நிலைநாட்டுவானாக அசர் சரிவை எல்லாம் பாதுகாப்பானாக அங்கிருக்கக்கூடிய பள்ளி வசலை பாதுகாப்பானாக அப்பாவி முஸ்லீம்களுடைய உயிர்களை பாதுகாப்பானாக இன்னத்தும் சத்தத்தான மிஸ்ர் சொன்னாங்க சொல்லல்லா சொல்லம் அபூசர் சரதி அவங்க சொல்றாங்க நீங்கள் மிஸ்ரை கைப்பற்றுவீர்கள் மிஸ்ருடைய நிர்வாகம் உங்களுடைய கைக்கு கீழே வரும் அப்படி வந்தால் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த ஊர்ல ஒரு கிராமம் இருக்கிறது ஒரு ஊர் இருக்கிறது அந்த ஊருடைய பேர் தீராஜ் அந்த ஊருடைய பேர் தீராஜ் அந்த ஊருக்கு நீங்கள் போனால் அந்த ஊர் மக்களுடன் நீங்கள் எப்படி தெரியுமா நடந்து கொள்ள வேண்டும் அந்த ஊர் மக்களுடன் நீங்கள் நல்ல உபகாரமாக நடந்து கொள்ள வேண்டும் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் அந்த ஊருடைய மக்களை மதிக்க வேண்டும் அந்த ஊர் மக்களை கண்ணியப்படுத்த வேண்டும் ஏன் தெரியுமா காரணம் ஏன் சொன்னார்கள் சல்லா சல்லம் குறிப்பாக சொன்னார்கள் அந்த ஊருக்கு நீங்க போனால் அந்த ஊரை நீங்கள் மதிக்க வேண்டும் அந்த ஊர் மக்களை கண்ணியப்படுத்த வேண்டும் அந்த ஊர் மக்களுக்கு இஹ்சான் செய்ய வேண்டும் சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஏன் தெரியுமா காரணம் எனக்கு ரஹ்மன் அந்த ஊர்ல எனக்கு ஒரு சொந்தமும் இருக்கிறது எனக்கு ஒரு பந்தமும் இருக்கிறது ஆச்சரியமான ஹதீஸ் சல்லல்லாஹு சொல்லுகிறார்கள் மிஸ்ரு நாட்டை தரிசிக்க சல்லல்லாஹு செல்லம் போகவில்லை மிஸ்ர் வட ஆப்பிரிக்காவுடைய ஒரு பகுதி அந்த மக்களுடைய பாசை அரபு பாசை அல்ல அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு தன்னுடைய தாய்மொழியாக அரபு மொழியை மாற்றிக் கொண்டார்கள் இன்றைக்கு அந்த நாடு அரபு பாசைக்கு செய்யக்கூடிய ஹிருமத் இருக்கிறது சேவை இருக்கிறது எந்த அரபு நாடும் செய்யாத சேவையை அந்த நாடு இந்த நாட்டில் செய்து கொண்டிருக்கிறது அன்புக்குரிய சகோதரர்களே சல்லல்லாஹ் சொன்னார்கள் அந்த ஊர்ல எனக்கு ரெண்டு உறவு இருக்கிறது ஒன்று சொந்தம் இருக்கிறது இமாம் நாவியர் ரஹமத்துல்லாலே சொல்றார்கள் என்ன சொந்தம் தெரியுமா என்ன சொந்தம் தெரியுமா லஹும் கவுனு ஹாஜர் ஹாஜர் இம்ராத்து இஸ்மாயில் மின்ஹும் இஸ்மாயில் சலாத்து வசலாம் உலமாக்கள் இருக்கிறார்கள் முப்பத்தி மூணாவது அப்பா ஹதரத் ரசூலுல்லாஹி சொல்லக்கூடிய அப்பா வாப்பா அப்துல்லா அப்துல் முத்தலிம் அதுக்கு மேல போய் போய் போய் முப்பத்தி மூணாவது முப்பத்தி நாலாவது இடத்தில் இருக்கக்கூடியவங்க தான் ஹதரத் இப்ராஹிம் அலி இஸ்லாத்துடைய மகன் இஸ்மாயில் அலஹி சலாத்து வசலாம் இஸ்மாயில் அலஹி சலாத்து வசலாம் அந்த ஊர்ல நிக்காக செய்திருந்தார்கள் எனவே என்னுடைய முப்பத்தி மூணாவது அப்பா அந்த ஊர்ல நிக்காக செய்திருந்தார் எனவே அந்த ஊர்ல எனக்கு சொந்தம் இருக்கிறது அந்த ஊர்ல எனக்கு சொந்தம் இருக்கிறது என்னுடைய மனைவி பதினொரு மனைவிமார்களில் ஒரு மனைவி தான் மாறிய குதித்தை அறுதி அல்லாஹு தாலான்ஹா ஹதரத் உம்மா இப்ராஹிம் ரவி உம்மா சொன்னாங்க செல்லம் அந்த பெண் அந்த ஊரை சார்ந்தவள் அந்த பெண் அந்த ஊரை சார்ந்தவள் எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அன்பான பெரியார்களே ஒரு குத்துவா பிரசங்கத்திலே பேசி முடிப்பதல்ல சிறத்து ரகம் உறவை சேர்ந்து வாழ்வது குடும்பத்தை சேர்ந்து வாழ்வது இதை பற்றி வந்திருக்கக்கூடிய சிறப்புகள் ஏராளம் உலவாக்கள் தொகுத்திருக்கிறார்கள் சிலத்தொர் ரகம் சிலத்தொர் ரகம் சபபம் வா உடல்வாய் ஜனங்களை சேர்ந்து வாழ்வது அல்லாஹுடன் சேர்ந்து வாழ்வதற்கு ஒரு காரணமாக மாறிவிடுகிறது அல்லாஹ் சொல்லிவிட்டான் சிலத்தூர் அல்லாஹ் சொல்லிவிட்டான் ரஹ்மை பார்த்து சொந்தத்தை பார்த்து ஏ சொந்தமே உன்னை யாரு சேர்ந்து வாழ்வானோ அவனை நானும் சேர்ந்து வாழுவேன் இன்னவர்கள் சிலத்தூர் ரஹ்மை சபபம் லிதுகூலில் ஜன்னா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் أطعموا الطعام أفشوا السلام وصلوا بالأرحام وصلوا بالليل والناس نيام ودخلوا الجنة بالسلام சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு சாப்பாடு கொடுங்கள் மக்களை சேர்ந்து வாழுங்கள் உறவுகளை சேர்ந்து வாழுங்கள் மக்கள் எல்லாம் தூங்குறாங்க குரட்ட விட்டு தூங்குறாங்க இரவு நேரத்தில் நடு நிசையில எழும்பி தகஜத்து தொழுங்கள் மக்கள் தூங்கும் பொழுது நீங்கள் தொழுது கொண்டிருக்கிறீங்க சாந்தி சமாதானத்துடன் அமைதியுடன் நீங்கள் சூரத்திற்குள்ளே நுழைந்து விடுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு சொல்லப்படும் என்று சொல்லி அல்லாஹுடைய நபி சொன்னார்கள் குடும்பத்தை சேர்ந்து வாழுவது அல்லாஹுடைய கட்டளை சிலத்து அவர்களை பார்த்து சொன்னார்கள் மன் கார யுக்மினு நாளை கொண்டும் அல்லாஹுவை கொண்டும் யார் விசுவாசம் கொண்டிருப்பீர்களோ அவர்கள் குடும்பத்தை சேர்ந்து வாழட்டும் என்று சொன்னார்கள்